உன்னிடத்து உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுபஹானுவத்தாலா ஒருவனுக்கே ஒழிக்காவதா அலமதுல்லா சலாத்திலும் கருணையும் சலாமின் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா சல்லா மாலை வசலம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்வரக்கூடிய பூமியான அனைவர் மீதிலும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹாலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றான் அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகி கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் வசியத் என்னும் நலுபதேசத்தை நாம் ஒன்று கொள்கிறேன் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் கண்ணியமான சிறப்பான மாதங்களில் ஒரு மாதம் ரபியுடைய அவள் மாதத்துடைய இறுதி பகுதியிலே நாம் இருக்கிறோம் ரபி என்றால் வசந்த காலம் என்ற பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரபியுடைய அவள் மாதத்தில் தான் எங்களுடைய உயர்வு மேலான நபிசல் அல்லா வாலிபந்தலம் அவர்களை அல்லா அவருடைய தாயுடைய வயிற்றில் இருந்து அல்லா வெளியாக்கியதும் எங்களுடைய உயர்வு மேலான நபிசல் அல்லா வாலிபந்தலம் அவர்களை அல்லா அவனின் பக்கம் எடுத்துக்கொண்டதும் இந்த ரபியுடைய அவள் மாதத்தில் தான்

நபிசல்லாஹு அலைவசலம் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு மாதமாக அல்லா இந்த ரபியூனில் ஒரு மாதத்தை ஆக்கியிருக்கிறார் அன்புநபி செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ரபியூனில் அவர் மாதம் ஒன்பதாம் திரையந்த திங்கக்கிழமை நாளிலே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஆமினா நாயனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹாலா ரசூல்லாவை வெளியாக்குகிறார் கிறிஸ்துவின் ஐநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருபது அல்லது இருபத்தி இரண்டாம் தேதி தான் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பிறந்தார் ஷெஹே வனி ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய வனு ஹாஷிம் கணவாய் அந்த இடத்திலே தான் ரசூலுல்லா பிறக்கிறார் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அதற்கு ரசூலுல்லா பிறக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தந்தை அப்துல்லா வல்லா தாய்வித்தார் தந்தையில்லாத ஒரு அனாதையாகத்தான் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பிறக்கிறார் அனாதைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லா குரானிலே கூறியிருக்கிறான் நபிசல்லா அலிசலம் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள் நபிசல்லா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் சுதந்திரத்திலே என்னுடன் உற்றாக இருப்பார்கள் என்று கூறினார் நபிசல்லாம் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அனாருடைய தலையிலே ஒரு ஒரு அனாருடைய தலையை ஒருவர் தடவிட்டு இருந்தால் அல்லாஹால் அவருடைய அந்த குழந்தையுடைய தலையிலே முடி எட்டாக அந்த அளவுக்கு இவருடைய பாவத்தை என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார் அனாதைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குரானிலே கூறியிருக்கிறார் அல்லாஹ் குரானிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹாலே கூறியிருக்கிறார் அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையில்லாதான் வலியுறுத்தி இருக்கிறார் மேலாக கனியமாட்கள் அவர்களை சகோதரர்களே ரசூலுல்லா பிறக்கும் போது தத்தை இல்லை ரசூலுல்லா தத்தை இல்லாமல் பிறக்கிறார் ஒரு அனாதையாக பிறக்கிறார் ஆரம்பமாக நபிகள் அவர்களை சொல்பவர்கள் சுலைபா என்று சொல்லக்கூடிய அபுலகவின் மூலம் உரிமை இடப்பட்ட அந்த அடிமை பெண்ணிடத்திலே சில நாட்கள் பால் குடிக்கிறார் அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது செவி குழந்தைகளை கொடுப்பார்கள் நல்ல சூழலிலே அந்த குழந்தை வளர வேண்டும் என்பதற்காக உள்ள குழந்தையாக மாற வேண்டும் என்பதற்காக அரபு மாதிரியிலே தேர்ச்சி பெற்ற குழந்தையாக மாற வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை செவிலி தாயகத்திலே கொடுத்தார்கள் பாதுகாவதற்காக அவர்களுக்கு மாதாந்தம் அல்லது அவர்களுடன் உடன்படிக்கை செய்த பிரகாரம் பணம் கொடுக்க வேண்டும் பணம் கொடுப்பதற்கு யாராவது ஒருவர் பொறுப்பாக இருந்தால் குழந்தைகளை செவித்தாய்மாக எடுத்துக் கொள்வார்கள் பொறுப்பில்லை என்றால் யாரும் எடுக்க மாட்டார் அது மனிதனுடைய வளமையாக இருக்கிறது குழந்தைகள் வைக்கப்படக்கூடிய இடத்திலே ரசூலுல்லாவும் வைக்கப்படுகிறார்கள் செட்டி தாய்மார்கள் எல்லோரும் வருகிறார்கள் குழந்தைகளே இருக்கிறார்கள் நக்சல்லா வாணி முதலம் அவர்களை பொறுப்பேற்பதற்கு யாரும் இருக்கவில்லை எனவே அந்த குழந்தை அழுந்து போகி குழந்தைகள் வைக்கப்படக்கூடிய இடத்திலே சூழ்நிலை தங்கி இருக்கிறார்கள் அட்டுமணியை பொறுப்பேற்பதற்கு யாருமே வரவில்லை முன்வரவில்லை ஹலிமா சகதியாகவே வாழ்க்கையிலே பின்பற்றிய குடும்பத்தில் உள்ளவராக இருக்கிறார் அவர் வந்த வாகனம் எந்த வாகனமாக இருக்கிறது உலகிலே தெரியலாத வாகனமாக இருக்கிறது அவர்களே கூறுகின்றார்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையாக கொடுத்திருந்தால் அந்த குழந்தையை பாலிப்பதற்கு என்னுடைய மார்பிலே பாலியலை என்று கூறுகின்றார் தான் வந்த வாகனத்திற்கு நன்றாக நடக்க முடியாது என்று கூறுகின்றார் முதலாம் நாள் இரவு ரசூலுல்லாவை எழுப்பதற்கு முந்தைய இரவு நானும் கணவன் தூங்கவே இல்லை என்னுடைய குழந்தை பசி காரணமாக அழுது கொண்டிருந்தது என்று கூறினார் அலிமா சாதியா வருகின்றார்கள் குழந்தைகள் யாருமே இருக்கவில்லை இருக்கக்கூடிய குழந்தை ரசூல்லா மாற்றி வந்தார் அண்ணாமி அவர்களை பொறுப்பேற்க என்பதற்கு யாருமே வெறுக்கையுடன் திரும்புவதற்கு நினைக்கிறார் வெறுக்கையுடன் இருந்தால் மக்கள் ஏதாவது கதை சொல்வார்கள் என்ற பயத்தின் காரணமாக வெக்கத்தின் காரணமாக அண்ணாமியை தன்னுடைய கையிலே இருக்கிறார்கள் சுபகானந்தா அல்லா வாழ்க்கையில் வழங்கக்கூடிய வழி என்று கனிமா சரதியாக நான் என்ன ஆச்சரியம் தெரியுமா என்னுடைய வாகனத்திலே அல்லா வாழை சொருக்க செய்தார் நான் அந்த வாகனத்துக்கு அல்லா உடம்பிலே வெப்பை கொடுத்தார் வறட்சியான காலத்திலே எல்லா கால்நடைகளும் மேய்ந்துவிட்டு வரும் மடியிலே பாலிருக்க மாட்டாது என்னுடைய கால்நடைகளுடைய மடியிலே அல்லா பாலை சுரக்க செய்தார் அஸ்லாமியவர்களின் சூழ்ச்சியாளர்களுக்கு வாழ்க்கை இவ்வளவு பெரிய வரக்கத் என்றால் வாழ்க்கையை எடுத்தவர்களுக்கு அல்லா எவ்வளவு பெரிய வரக்கத்துடைய வாசலை திறப்பான் உலகத்தில் மாத்திரமில்ல மறுமையிலும் அல்லா நான் வாழக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான காலம் ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரசூலுல்லாவுடைய சில சுண்ணத்துகள் சிலருக்கு அருமணமாக இருக்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் இது சுண்ணத்தை பேசக்கூடியவர்கள் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழும் ஒரு சுத்தத்தை அயாத்தாக்குவதற்காக வேண்டி நாம் உயிரை கொள்வதற்கு உட்பட வேண்டும் என்பதுதான் சாபாக்களுடைய உண்மையான மகப்பதைகளுக்கு தெளிவுபடுத்துகிறது மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அதிகமா சகதியாவையெல்லாம் ரசூலுல்லாவை வளர்த்து வருகிறார் நான்கு வயதை வருவாரை வந்தார்கள் ரசூலுல்லாவுக்கு பாலை கொடுத்தார்கள் சின்ன வயசு நான்கு வயது வரைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தை பருவத்திலே இதர குழந்தைகளுடன் விளையாட செல்கிறார்கள் நான்கு வயது விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லா ஜிப்ரியாலை இஸ்லாம் அவர்களை அனுப்புகின்றார் அந்த பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லாவை அழைத்து செல்கிறார்கள் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அழைத்து சென்று அவருடைய நெஞ்சை இரண்டாக பிறந்து அவருடைய உள்ளத்தை எடுத்து ரத்தம் தண்ணீரின் மூலமாக அந்த உள்ளத்தை கழுவி சைத்தானுக்குரிய பகுதியை ஒதுக்கி விடுகிறார் அந்த உள்ளம் மற்ற இதர குழந்தைகள் அடிமாற்றத்திலே சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைக்கு ஏதோ நடந்துவிட்டது என்று கூறினார் பயப்பட்டிருந்தார்கள் ஏதாவது ஒரு வள்ளுவர் வந்துவிடுமோ என்று பயப்பட்டு ஆமினா அவர்களை அழைத்து ரசூல்லாவை அவருடைய தரத்திலே ஒப்படைக்கின்றார்கள் ஆனந்தா நான்கு வயதிலே தான் தன்னுடைய தாயுடன் ரசூல்லா வளர்க்கிறார் ஆனால் ரசூலுல்லாவுக்கு தந்தை இருக்கவில்லை தாயினுடைய அரவணைப்புக்கு நான்கு வயது ரசூலுல்லா வருகின்றார்கள் நான்கு வயதுக்கும் ஆறு இடைப்பட்ட காலத்திலே ரசூலுல்லாவுடைய தாயினுடைய குடும்பத்தவர்கள் மதீனாவிலே அவர்களை சந்திப்பதற்காக அப்துல் முத்தலை அவர்களுடைய பாட்டர் உம்மு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல பெண்மணி ஆமினா நாயன் அருணமையுடைய நான்கு இருந்து மதீனாவுக்கு செல்கிறார் கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது எண்பது கிலோமீட்டர் தூரம் அங்கு போய் ஒரு மாதம் கழிக்கிறார்கள் தன்னுடைய தாய்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் பொதுவாக அல்லா குழந்தைக்குரிய சந்தோஷத்தை தாயிற்கான தான் அதிகளே ரசூல்லா சொன்னார்கள் தாயுடைய பொருத்தத்தில் குழந்தைக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள் தாயினுடைய உள்ளத்திலே குலத்தை பற்றி அன்பையாக போட்டிருக்கிறார் குலத்தை குற்றம் செய்தாலும் தாய் பார்க்க ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட அன்பையாக அவர்களாக போட்டு வைத்திருக்கிறார் இடையிலே ரசூலுல்லாவும் தன்னுடைய குடும்பத்தவர்களும் மதினாவிலே இருந்து வருகின்றார்கள் ரசூலுல்லாவுக்கு ஆறு வயது இருக்கிறான் அம்மா என்று சொல்லக்கூடிய இடத்தை அடையும் போது ரிசூலுல்லாவுடைய தாய் தந்தா ஒரு நோயை கொடுக்கிறார் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நோய் என்பது அல்லாவுடைய சோதனையாக இருக்கலாம் அல்லாவுடைய வேதனையாக இருக்கலாம் அல்லா விரும்பக்கூடியவர்களுக்கு நோய்களை கொடுத்து அல்லா சோதிப்பார் நோய் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து நாம் யாரும் சந்தோஷப்படக்கூடாது அவர்களுக்கு அவரை ஓத வேண்டிய வாக்களை நாம் உதவி ஆமினாராய் அவர்களுக்கு அல்லா நோயை கொடுத்தான் அவ்வாறு என்று சொல்லக்கூடிய இடத்திலே நோய் வருகின்றது அவ்வாறே மரணித்து விடுகின்றார்கள் ரசூலுல்லாவுக்கு வெறும் ஆறு வயது ஆறு வயதிலே தன்னுடைய தாயும் கிடையாது தன்னுடைய யாருமே கிடையாது அப்துல் முத்தலியுடைய அரவணைப்புக்கு ரசூலுல்லா வருகிறார் ரசூலுல்லாவுடைய தந்தையுடைய தந்தை பார்க்கிறார் அப்துல் முத்தலிம் மிக கண்ணியமான மனிதனாக இருந்தார்

அவரை பராமரிக்கிறார் எட்டு வயதில் எழுந்தும் போது தன்னுடைய ஒரு மகன் அமுதாலிகளை அழைத்து சொன்னால் இந்த குழந்தை கண்ணியமான குழந்தை எங்களை கெட்டி முடியாது அவருடைய அங்கே துவாசை துவாசை செய்கின்றோமா என்று நாம் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நிரந்தரமான நரகத்தை அல்லா கொடுப்பார் சொல்லாதவர்களுக்கு அல்லா சுவர்க்கத்தை கொடுக்கவே உலகம் அணியக்கூடிய நேரத்திலே கனிமா ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று ரசூல்லா கூறக்கூடிய அதி முஸ்லிமிலே செய்யப்பட்டிருக்கிறது கனிமா சொல்ல ஒருவருக்காக இந்த உலகத்தை அல்லா இயக்குவார் அன்பு பெரியவர்களே சகோதரர்களே அன்பு அவர்கள் கவலைப்படுகிறார்கள் கடைசி நேரத்திலே தன்னுடைய சாஜா சிறிய தந்தையிடத்திலே சொன்னார்கள் ஒரு கனிமாவை சொல்லுங்கள் நான் அந்த கனிமா வச்சு அல்லாதிட வாதாடுவேன் நான் தடுக்கப்படாமல் இருக்கும் வரைக்கும் ரசூலா சொன்னாங்க அவர் கடைசியை சொன்னாரு அல்லா இல்லத்தை அப்படி முத்தலி என் வாப்பா இந்த வழியில் இருந்தாரோ அதே வழியில நான் நிக்கிறேன் வாப்பான்னு சொன்னாரு அப்படியே முத்தாப்பேன் சரியான தவறு அல்லாஹ் குரான் ஆயத்திறகிறான் இன்னக்கெல்லாம் தந்தீமன் அக்கவுண்டு நீங்க நினைத்தாக்களுக்கு நீங்க நாடினாக்களுக்கு நீங்க விரும்பினாக்களுக்கு நாங்க ஹிதாயத் சொல்றாங்க நிகழ்வும் அதே நேரம் தான் மொத்த கனிமா சொல்லிக்கிறாரு அவருக்கு ஹராம் அதான் நல்லா தெரியும் வட்டி ஹராம் விபச்சாரம் 那说这个。

இவர் வரக்கூடிய நேரத்தில் இவருக்கு நிலப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லா வேகத்தை ஏற்பாடு செஞ்சான்னு சொன்னார் இவருடைய முதுகல பாருங்க நபியுடைய முதுகல பதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னார் இந்த பிள்ளை நீங்க பிளஸ்தீனுக்கு கொண்டு போவானா ஷாமுக்கு கொண்டு போவானா அங்கே இருக்கக்கூடியவங்க பயங்கரமான ஆட்கள் எப்ப சொல்றாங்க பாதிரி சொல்ற யூதர்கள் பயங்கரமான ஆட்கள் வாழ்க்கை எங்களை பார்த்தாலும் பார்த்தாலும் பார்க்கிறதே தாக்கல் செய்கிறார் பதினெட்டாவது யுத்தம் ஒன்று நடக்கும் அல்புல் பிச்சார் சொல்லுவாங்க யுத்தத்துடைய பேர் அல்புல் பிச்சார் ரசுதான் பதினஞ்சு பேர் குறைசிகள் வனு சினானா வனு கைத ஐலான்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தோட யுத்தம் ஹரிபுன் உண்மையா குறைசிகளுடைய தலைவர் ரசூல்லா பதினஞ்சு வயது ரசூல்லா யுத்தத்தை கலந்து கொள்றார் நெசுல ஒரு கோலையாக வாழல வீரராக வாழ முஸ்லீம்கள் கோலை பயந்த ஓட்டாக்கள் ஒளிச்ச ஓட்டாக்கள் சிறுபான்மையா வாழ்வதற்காக வேண்டி மார்க்கெட் மார்க்கெட்டை குடிக்கோடி உதைக்கிறார்கள் சுண்ணத்தை அவனுக்கு பயன் உண்டாக்கள் நாங்க தொச்சேனும் இவ்வளவு மாதிரி பாக்குறாங்க தாதியை வச்சு அந்த பாதுகாப்பு பயந்து தாதியை வைக்கிறான் பயந்து உடுக்க பாக்குறான் வயசோடு கூட கலர மாட்டான் இது போல எவ்வளவு வாக்கியத்தை அல்லாவுமே அவனுக்கு அப்படி வர அசல் அவனுக்கு அசல் வர அசல் எனக்கு கோலத்தாரம் கூட்டா எனக்கு கோலத்தாரம் வரக்கூடா பாதுகா நாங்க துவா கேட்கிறோம் முஸ்லீம்கள் மூமிங்கள் ஏன்னா கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே குறைச்சல் நல்லா வித்தியை கொடுத்தார் அதே பதினைஞ்சாவது வயதுல இப்ப புலூர்கிட்ட உடன் படிக்க புலூர் உடன் படிக்கன்னு சொல்லுவோம் அநீதத்துக்கு எதிராக நடந்து உடன் படிக்க அப்துல்லாஹ் ஜெடான்னு சொல்லக்கூடிய ஒப்பந்த நீங்க நடந்துச்சு அந்த உடன்படிக்கை செஞ்சதுக்குள்ள காரணம் அன்றைக்கு குறைச்சலுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு உங்க அவாத வாதிமன் அவன் முதல்லுவோம் உன்னுடைய சகோதரன் அநியாயம் செஞ்சாலும் அவன் அநியாயம் செய்யப்பட்டாலும் அவனுக்கு உதவி செய்யும் இன்றைக்கு பகுதித்தான் சிலாபத்தை வாபா செய்த அது பட்ட கலவு நான் அது சுத்த பாவம் செய்த குடும்பத்தோட பண்ணி சொத்த திங்கிறான் மற்றவனை சொத்த அபகரிக்கிறான் என்ன செய்ய பாப்பா பாப்பாக்கு வக்காலத்து வாங்குறார் நானாக்கு வக்காலத்து வாங்குறார் குடும்பத்துக்கு வக்கால் இன்னைக்கு செய்யறாங்க இல்லையா அநியாயக்காரரை நிக்கிறானா இல்லையா இது ஜாகிரியா காலத்துல இந்த பண்பு எங்கிட்ட அந்த பண்பு வரையில பாப்பா அநியாயம் செஞ்சால் அநியாயம் பாப்பாட பாப்பா கீழே செஞ்சாலும் இல்லை ஒரே காப்பி ஜுபேரி கிளையத்தை மக்களோட வியாபாரம் செஞ்சார் வியாபாரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படித்தானே ஒண்ணு போட்டா சொல்றேன் அப்படின்னா வழக்கில பாவம் கோட்டல பாவம் இதெல்லாம் முஸ்லீம் எல்லாம் பாதுகாப்பு கோட்டியார் கோடி கணக்கு முன்சம்லாம் வந்து நிக்கிற இதெல்லாம் சொல்லுங்க பிரயோஜனம் இந்த மனிதர் ஏறி சொன்னாரு அணிந்து விளைக்கப்பட்ட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா அப்பதான் அப்பையான ஜெலாந்திய வீட்டுல எல்லாம் ஒன்று செய்தாங்க ரசூலாம் ஒன்று செய்தாங்க முடிவெடுத்தாங்க இதுக்கு பின்னால அநீதம் செஞ்சவனுக்கு எதிராக அநீதம் செய்யப்பட்டவரோட சேர்ந்து அவங்க உரிமை எடுத்துக் கொடுக்கும் வரைக்கும் நாங்க பாடுபடுவோம் உடன்படிக்கை நடத்தி நபித்துவத்துக்கு பின்னால் சொன்னாங்க அப்துல்லாஹ் ஜெதானுடைய வீட்டில் நடந்த உடன்படிக்கை மாதிரி இப்போ ஒரு நடந்தாலும் கலந்து கொள் வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசாகுது குடும்ப பொறுப்பு கூடுதலா இருக்குது ஆடு செய்கிறார் அதிக வந்து எல்லா நம்பிக்கையும் ஆடுதைத்தாங்க எங்களோட உயிரினும் மேலான வசூலாவும் ஆடுவிட்டாங்க ஒரு சளி எடுத்தாங்க சின்னோட சம்பளம் எடுத்தாங்க அவங்க ஒரு பேச்சு கொடுத்தாங்க சின்ன வயது மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் தான் அன்னை அதிதா வசதியான பெண்மணியா இருந்தாங்க இரண்டு திருமணம் செஞ்சாங்க விதவையாயினாங்க பெரிய செல்வ சீமானியா இருந்தாங்க வியாபாரத்துக்கு பொருட்கள் கொடுத்து அனுப்பினாங்க அவனை அடிமை மனிதனாக சேர்த்து பணம் கொடுத்து அனுப்பினாங்க யாரும் இருபத்தஞ்சு வயசுல ரசூலா போனாங்க சாமிக்கு வியாபாரம் செய்யும் பன்னெண்டு வயசுல திரும்பி வந்தாலே சாமியிருந்து இருந்து ரசூலா ஆதரவு அந்த மரியாதை ரசூலா போறாங்க செய்யறாங்க அவர் அம்மாடியத்தை பாக்குறாங்க திருமணம் முடிக்கிறது சொல்லி யோசிக்கிறாங்க கல்யாணம் கேட்கிறாங்க கல்யாணம் அன்னை அதிகாரியா நம்ம பார்த்தா வரைக்கும் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறேன் இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும்னு இன்னைக்கு சில மாப்பிளமார ஊருக்கு எல்லாம் பார்த்தா நல்லா சொன்னாங்க உங்களை சிறந்தவர்கள் யாருன்னா தன்னுடைய மனைவியில வாயால உலகால் நல்லவர்கள் சொன்னவர் தான் சிறந்தவர்கள் خیالتم خیالتم لے آئی وانا خیالتم لے آئی ஏன்னா மனைவி மாத்த நீங்க கேட்கறதே வந்து கனவு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவியோட அவ்வளவு இறக்கம் அடி மனைவி எங்களை அடிமடி யாரும் நினைக்க கூடாது எங்களை உங்களோட வேலைக்காரையும் நினைக்க கூடாது மனைவிமாருக்குரிய உரிமை நிறைய சொல்லப்பட்டு மனைவிமாருடைய உள்ள முப்பட்ட மாதிரி ஆண்கள் நடக்கக்கூடாது கணவன் பொருத்தத்தில் அல்லாவுக்கார மனைவி சுவர்க்கத்தை வச்சுக்கிறார் மனைவியின் அப்பாலத்தான் நல்லா நமக்கு கிடைக்கும் மேலான கண்டிப்பான பெரியவர்களே சகோதரர்களே அன்னை ஹதீஜா அலி அல்லா அவங்களுக்கு அல்லா கொடுத்த பாக்கியத்தை கொடுத்தாங்க ஜெயதர் அலி அல்லாவண்ணா ருக்கையா அலி அல்லாண்ணா உம்மு குல்சும் அலி அஞ்சு குழந்தைகள் அல்லா நாலு பொங்கலுக்குள்ள ஒரு ஆம்பளம் அந்த பிள்ளைக்கு தான் சொன்னாங்க தாகிர் பையன்னு சொல்றோம் திருத்தி ஆதிக்க பெண்மணி எகிப்து நாட்டை சேர்ந்த பெண்மணி அதுல புத்தகங்கள் அவங்க வளர்ந்து சொல்லுவாங்க அவள் ஒரு பிள்ளை அல்லாஹ் கொடுத்தாள் இப்ராஹிம் சின்னத்துல ஆம்பளம் மூத்தா போச்சு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு நபித்துவம் கிடைத்ததுக்கு பின்னால பாத்திமா ரலியெல்லாம் அவங்களை தவிர மூணு பேரும் மூத்தாங்க பாத்திமா ரவி எல்லாம் அவங்களோட விசுலா சரி ஒரு வாப்பா குழந்தையோட எப்படி வாழணுன்ற வாழ்க்கையை ரசுலா வாழ்ந்து காட்டினான் அந்த ஹயாத்தோட இருந்த மகளோடு தன் குழந்தைகளோட சரி அன்பாக நடப்பான் குழந்தைகளுடைய குழந்தைகளோட அன்பா சில வாப்பமார கண்டா கூட ஓடுது பாப்பா பேய் மாறும் பாப்பா சொல்லுவாரு சுமான எங்களோட புல்லட்டா எங்களோட கண்டா கிட்ட வராது இவன் மனுஷன் நல்லா பாக்குறாங்க உள்ளிட்டவரான இவன் மனுஷனா கல்வி சந்தி இறக்கிறதா உள்ளதே தான் மழை சக்திதான் ஒரு ஹதீசுடைய கருத்து நரகவாதி அதனுடைய நேரடியான பொருளை காண்டா சைனுக்கு மாத்திரம் தான் பாக்கியம் இல்லாத மேலான கண்ணியமானவர்களே சகோதரர்களே பாத்திமாரே நாம் சொல்றாங்க பாத்திமா கவிதி பாத்திமா என்னை ஈர பொருந்துன்னு சொல்லுவோம் திருமணம் முடிஞ்சதுக்கு புத்தம் கொடுப்பான் இறக்கமா நடப்பான் எங்க புள்ள கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒழிக்கலாம் பாதை முடிஞ்சுன்னு நினைக்கலாம் எங்க குழந்தைய குழந்தையா பார்க்கணும் அவளோட தொடர்பை நெருக்கமா வச்சுக்கணும் அதனால மச்சம்மார மாதிரி வாவோட வாவது மகன்மாரோட நடக்கலாது இறக்கமா நடக்கும் சில பாப்பா மகனை முடியலா பாப்பா சீக்கிரம் அடிச்சு மகனுக்கு கொடுக்குற வாப்பா மாதிரி நிற்கிறான் மார்க்கமே இல்லாதவா இது என்ன சீக்கிரம் அடிச்சு மகனுக்கு கொடுக்குற அதை வேற ரோட்ல சொல்றாரு நான் மகன் எப்படி சரிமா கூட்டாளி மாதிரி தியாகத்துல கூட்டாளி தலைமையில வேறு ஏன்னா கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா பெரிய ஒரு மலை மழையின் காரணமாக வெள்ளம் வெள்ளத்தின் காரணமாக யார் சொல்றேன் குறைஷி ரிசுலாக்கு எத்தனை வயசு முப்பத்தஞ்சு வயசு நபிக்கும் நாற்பது வயசு தான் கிடைக்கும் முதலாவது சொன்னாங்க விபச்சாரத்தின் மூலம் உள்ள வருவார் விபச்சாரம் செஞ்சாலும் சரி விபச்சார விடுதி வச்சிருந்தாலும் சரி விபச்சாரத்தில் ஆளை இழுத்தாலும் சரி பல தாவல் வரை எப்படி நல்லா பாதுகாப்பு விவசாயிகள் உதவி செய்யவே இல்லை புரோக்கர் வேலை செய்யல ஆள் வீட்டா வேலை செய்யல என்ன செய்ய நாங்க ஸ்ரீவிந்தா ஓட்டுல இல்ல நாங்க ஹயர் தான் போறேன் ஹயர் போடுறது தாண்டி விபச்சார விடுதி ஆள் வீட்டுல வேலை செய்யல ரெண்டாவது சொன்னாங்க அவதளிக்கப்பட்ட மூலம் அப்படி பார்த்தா சொத்தை அவதளிச்சு கொண்டிருக்கிறான் சில மசிதிகளுடைய சொத்தை பரம்பரை அனுபவிக்கிறார் பரம்பரை பாபா மண்டே போட்டாரு மகன் எடுத்தாரு மகன் மண்டே போட்டாரு அடுத்த மகன் எடுக்கிறார் படி கொடுக்கிறார் ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் எடுக்கிறார் ஒன்னரை லட்சம் ரூபாய் யார கடை பாம்பட கடையில பள்ளி கடை இவர கடையை கொடுக்க மாட்டாரு பள்ளி கடையில வித்தியா காமிக்கிறார் நல்லா பாதுகாக்க பயங்கரமான ஆபீஸ் குறைகள் சொன்னால் அபகரிக்கப்பட்ட பொருளின் மூலம் வரக்கூடிய வருவாய் வரக்கூடாது மூணாவது சொன்னால் வட்டி மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே கிராமத்துடைய அடையாளங்கள் ஒன்று ரசுல்லா சொன்னாங்க வட்டி அதிகரிக்கும் போத பொருள் அதிகரிக்கும் ஒரு காலத்தில் எங்க ஊர்ல எங்க நாட்டுல ஆண்கள் போதைக்கு அடிமைப்பட்டாங்க கோல பொருள் வியாபாரம் செஞ்சாங்க பெரிய எச்சத்தை பார்த்தா பெண்கள் அது யாரு களிமா சொல்ற முஸ்லீம் வாலிபர்கள் போதை அடிமையாகினாங்க வாலிப பெண்கள் போதை அடிமையாகி பயங்கரமான காலம் அதி கிராமத்துக்கு எப்படியா வட்டியை இல்லை செக் இல்லாம வியாபாரமே நிர்பந்தத்தா யோசிக்கலாம் வட்டியோட சம்பந்தம் வைக்கவே இல்லை வட்டி சமயம் ஒருத்தருக்கும் சொல்லலாம் அதாவது சொல்லுகிறார் பொது வேலை பாதிக்கிற ஒத்தனைக்கும் சொல்லுகிறார் சொன்னாங்க வட்டி வட்டியில தெரிஞ்சு கொள்ள ஒரு மூக்காவை சாப்பிடுறது முப்பத்தாறு தடவை விபச்சாரம் செய்யறத விட கொடிய ஒரு காலத்துல பேங்க்ல போகணும் இன்னைக்கு பேங்க்ல வேலைக்காக நீதிதான் வரலாம் ஒரு காலத்துல போனது ஆண்கள் மட்டும் இன்னைக்கு பெண்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க பேசுற மனிதமும் அபாயா தீபாவோடு சுபகானல்லாம் எனக்கு ஆம்பளை மாதிரி தெரியாது தெரியாது எனக்கு ஆம்பளை இவன் உருவு கட்ட மாப்பிள்ள தன் மனைவிக்குரிய கடமையை சரியா செய்யறாங்க எந்த நோட்ட தெரியலாம் ஆயிஷா இந்த ஹிஜரா இஸ்மாயில் அரவந்த செவதையிலே அது காவலுக்குள்ள உண்டுக்குள்ள பதிஞ்சிட்டான் ஆயிஷா அங்க தொழுகை எடுக்குது இந்த நிகழ்ச்சி தொழிலுமே இல்லை அது சொல்லுதான் சுபானந்தா அதாவது அதான் கண்டியப்படுத்துறான் அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை கொடுக்கிறான் செல்வ செழிப்பல்லா கொடுக்கிறான் காபத்துல்லா உடைச்சி இப்ராஹிம் கட்டின மாதிரி கட்டளை சொல்ல நினைக்கிறான் காபுலா உடைச்சி இவரை கடினமாக கட்ட நினைக்கிறான் சொன்னாங்க இஸ்லாம் சொன்னாங்க ஆயிஷா இந்த குறைசிகள் உங்களோட கூட்டம் ஈமான் கிடைக்காத காலத்துல அலாத தேடி இந்த காலத்தில் அவர் நீதான் ஈமான் ஈமான் இல்லாத காலத்துல அவர்களால் கட்டினான் அதாலான பள்ளியாக நான் இப்ப உடச்சி கட்டினா அவன் உள்ள நொந்து போகும் நான் உடைக்கவே மாட்டேன் அப்படியே வைக்கிறேன் சொன்னாங்க மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு நாங்க எங்களை கண்ணால பார்க்கக்கூடிய அந்த காபத்துலா குறைகள் நம்பிக்கோ கிடைக்கிறதுக்கு முன்னால அலாலான பள்ளியால கட்டின காவல் அதாவது எவ்வளவு பெரிய கல்வி எவ்வளவு பெரிய மதி எல்லாரும் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நாற்பதாவது வயசுல தான் உங்களுக்கு ஒதுக்குறார் இந்த நிகழ்வு நடந்தது முப்பத்தஞ்சுல அதில் அந்த கல்ல வைக்கிறதுல பிரச்சனை வந்து கையால் வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு அதனால் மேலாண் கண்ணியமானவர்களே சகோதரர்களே வெண்கலாவரீசனம் ஐம்பத்தி மூணாவது வயது வரைக்கும் மக்களாத்தான் இருந்தார் என்ன செஞ்சாங்கன்னா கனிமா சொல்லாத மக்களை கனிமாவின் பக்கம் அடைச்சாங்க இரண்டாவது செஞ்ச முயற்சி அவருடைய முயற்சி அல்ல நாக போல சொல்றார் கனிமா சொன்ன மக்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி சொல்றாங்க தாவத்தில்லா கனிமா சொன்னோம் சொல்லாத மக்களுக்கு தான் அந்த அந்த அந்த உழைவு மட்டும் செய்யும் அல்லாஹ் குரான் சொன்னார் மதக்கீர் வைத்த சிக்கரா கம்பவுண்ட் மூவி யார் சொல்லலாம் கனிமா சொன்ன சகாபாவே நீங்க அல்லாஹ் அல்லாஹ் பத்தி சொல்லுங்க உபதேசம் பண்ணுங்க இன்னைக்கு பாவம் செய்யறாங்க யாரு கனிமா சொன்னாங்க வட்டி எடுக்கிறவன் யார் வட்டி கொடுக்கிறவன் யார்

من المدينة وظلموا منكم خاصة அல்லாத இருந்தா அவனுக்கு வர முசீபத் எல்லாருக்கும் வட்டிக்கார லஞ்சக்கார லஞ்சம் எடுக்கிறவன் ரசிக்க மாட்டினாரு ஜட்னால மாட்டினாரு லண்டனை கொஞ்சம் தப்புறான் ஜனாத்தை பக்குவம் இருக்கிறாங்க அதிகார வேலை லஞ்சம் நிலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே பாவத்தை தடுத்து கொண்டே இருக்கணும் மக்களை நல்வரை கடத்த முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் செய்யாதினால செய்யக்கூடிய சௌகாரா ஒப்புக்கொள்ள மாட்டார் அதி கேட்கிறது அங்கீகரிக்கப்பட மாட்டார் இதை நிலா கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே மூணாவது வயது நம்பினார் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் நம்பினார்கள் அறுபத்தி மூணு வயசு நெருங்குது வெற்றிலாத வாழ்க்கையுடைய கடைசி பகுதி அடைகிறாங்க வாழ்க்கையில பட்டதே கஷ்டம் தான் பட்டதே துன்பம் இது பத்தாவது வருஷம் ரமணாவுடைய மாதத்துல நம்சர்களாக வறுமையா பத்து நாள் இருக்காங்க சில ஆதிமான் பாவம் வியாபாரிமான் பாவம் வாழ்க்கையில கியாமுல்லை கியாமு ரமலான் தராமி சொல்லுதே ஏதா கடையிலேயே தான் வேணும் பாவம் ஏன்னா மௌதா போனா சொத்தை கொண்டு போயிட்டா கமல கூட அப்படியே புதைக்கணும் ஏன்னா ரிசுலான வாழ்க்கையில கடைசி பத்து நாள் எதுக்காக இருப்பான் கடைசி இஞ்சிரி பத்தாவது வருஷம் இருபது நாள் ஒவ்வொரு வருஷம் வெளியில் அழைக்கிறான் குரான் மதிக்காக அவர் கேட்பான் கடைசி வருஷம் ரெண்டு பேர் இஞ்சிரி பதினொன்று சபர் மாதத்துடைய ஆரம்பத்தில் உகதுமன் அதிகாரத்துக்கு போனாங்க உகதன் அழைப்பு செய்யப்பட்ட அந்த சகாபாக்கள்

முஸ்லீம்கள் அல்லாவை போட்டி போடுறாங்க அதிலே வாசியார் படிக்கிறார் தொழுகையில ஒட்டுமில்லை ஜகாத் அத்திமில்லை கடமைகள் மறக்க மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே சபர் மாதத்துடைய நடுப்பகுதியில ஜெகத்தில் வக்கீக்கிற சொல்ல போறாங்க வக்கீல் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு துவா செஞ்சாங்க நான் உங்கள்கிட்ட வந்து சேர போறேன்னு சொல்ல சொல்றேன் சபர் மாதம் இருபத்தி ஒன்பதாவது போல ஒரு ஜனாதார கலந்து கொண்டார் ஜனாதா வழங்கம் செய்வாங்க வருத்தம் வருது ஒரு புடவையை கட்டாங்க சாபாக்க சொல்றாங்க புடவைக்கு வெளிய வெளியால சூடு வாழ்ந்த நான் உணர்ந்தோம் அன்னைக்கு தான் அன்னுடமைக்கு அவனோட காய்ச்சல் ஆரம்பி நோய் ஆரம்பி வாழ்க்கையில கடைசி வார கடையிலாக தன்னுடைய மனைவி மாதிரி எல்லாம் கூப்பிட்டாங்க தாங்க ஏதாவது தந்த மனைவி பார்த்து கேட்டாங்க ஐநா கதன் நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு மனைவா வெளியே போனா ரசுல்லா விரும்புறாங்க ஆஷா நான் வீட்டு அம்மா தலைவரை எல்லாரும் போறாங்க ரசுல்லோட கால் மண்ணில் படக்கூடிய ஆஷா வீட்டுல நிற்கிறாங்க கடுமையான வருத்தம் ஆஷா எல்லாம் உள்ள ஆவுது நோயின் போது ஓத வேண்டிய துவா ஓதி ரெசுலோட கையை ஊதி ரெசுலோட உடம்புல தருவி மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்த இறுதி வாரத்தை ஆச்சாரங்களோட வீட்டில் சமாளிச்சாங்க ரெவியூவின் ஒவ்வொரு மாதம் பன்னெண்டாவது போல திங்கக்கிழமை நாள் முகா நேரத்தில் அல்லாஹ் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே உலகத்துல யாருக்கு வந்தா நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கறதும் இல்ல யாருக்கும் கொடுக்க போறதும் இல்ல யாருக்கும் கொடுத்ததும் சூரத் அம்பியாலா சொல்றான் மாஜாலா யாருக்கு முன்னால நிரந்தரமான வாழ்க்கை யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்றான் எங்களுக்கும் நிரந்தரமான வாழ்க்கை சொன்னாங்க சூரகத்துல சட்டத்தினால மூணு வரை எழுதப்பட்டிருந்துச்சு நான் வச்சதுனா

வாழக்கூடிய காலத்துல அன்பு நபி உண்மையான மகமது வரணும் அவங்களோட வாழ்க்கையோட வாழ்க்கையாக மாறணும் எனவே அல்லாஹால உலகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஆக பொறுமதியான வாழ்க்கை இந்த பொறுமதியை விளங்கி அன்பு இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்களோ அதே வாழ்க்கையை வாழ்ந்து ரசூல் இல்லாம உள்ளத்தால மகப்பத் வச்சு அவரோட வாழ்க்கையில உண்மையான மகப்பத்தை ஏற்படுத்தி உண்மையான முஸ்லீம்கள் பூமிகளாக உண்மையான தப்பா இலக்கம் கொண்டு நல்லவர்களாக மாறுவதற்கு